الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب عظيم يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون يومئذ يوفهم الله دينهم الحق ويعلمون أن الله هو الحق المبين صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சூரத்து நூறுடைய இருபத்தி மூணாவது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது திருவசனங்களை ஓதினேன் அல்லா சுபஹானஹு தாலா ஹதரத் ஆயிஷா சித்தியக்கா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்ட அந்த படுதூறு சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை மையமாக வைத்து எங்களுக்கு பல வகையான புத்திமதிகளையும் பல வகையான நசீகத்துகளையும் உபதேசங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்குகிறான் அதுல இன்று அல்லாஹ் சுஹானஹூ தாலா எங்களுக்கு மீண்டும் அப்படிப்பட்ட படுதூறு சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனையை பற்றியும் வேதனையை பற்றியும் அவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் அனுபவிக்க இருக்கின்ற விடயங்களை பற்றி அல்லா சுஹானஹு தாலா இங்கே குறிப்பிடுகிறான் அல்லா சுஹானஹு தாலா சொல்லுகிறான் இன்னல் யர்மூனல் முக்மினாத் அந்த முக்மினான அந்த பத்தினித்தனமான பாவத்தின் மீது பாவத்தை விட்டு முகஃபிலத்தில் அதாவது இந்த பாவத்தை பாகி அதாவது அநியாயத்தை பற்றி தெரியாத அந்த பெண்களின் மீது யாரெல்லாம் இட்டுக்கட்டி விட்டார்களோ துனியாவிலும் ஆஹ்ராவிலும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் துனியாவிலும் ஆஹ்ராவிலும் அவர்கள் ஆணத்துக்கு உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் வலகும் அதாபுன் அவீம் அவர்களுக்கு மிகவும் கேவலமான வேதனை தரக்கூடிய நோவினை தரக்கூடிய அதாபும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹக்கு சுபானு தாலா மிக தெளிவாக இந்த குரானுடைய திருவசனத்தின் ஊடாக சுட்டிக்காட்டுகிறான் அதற்கு பிறகு அல்லா சுபானு தாலா சொல்லுகிறான் நீங்கள் ஒரு நாளை மறந்து விட வேண்டாம் நீங்கள் ஒரு நாளை மறந்து விட வேண்டாம் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் தஷ்ஹது அவர்களுக்கு எதிராக அன்றைய நாள் சாட்சி சொல்லும் அல் சினத்துகும் அவர்களுடைய நாக்குகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களும் அவர்களுடைய கால்களும் கானு யமலூன் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அவைகளை பற்றி அவர்களுடைய கால்களும் அவருடைய கைகளும் அவருடைய நாக்குகளும் நாளை கயாமத்துடைய நாளையில் அவர்களுக்கு சாட்சி சொல்லும் அந்த நாளை ஞாபகப்படுத்தி பாருங்கள் யௌம அந்த நாளில் தஷ்ஹது அலைஹிம் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் யௌம இதின் அந்த கட்டத்தில் யுவஃபிஹிமுல்லாஹு அல்லாஹ் சுபஹானஹோ தாலா அவர்களுடைய உண்மையான தீனை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் நாளை கியாமத்தில் கூலி வழங்குவான் அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான் வயலமூன அந்த கட்டத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஹக்குல் முபீன் நிச்சயமாக அந்த அல்லாஹ் அந்த அல்லாஹ் ஹக்கானவன் அனைத்தையும் தெரிந்து அனைத்தையும் அறிந்திருப்பவன் ஹக்குன் முபீன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹக்கு சுஹானஹு தாலா இந்த ஆயத்தினூடாக சுட்டிக்காட்டுகிறான் நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹக்கு சுஹானஹு தாலா இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறான் பாவத்தை பற்றி எந்த விதமான விளக்கமும் இல்லாத பத்தினித்தனமான அந்த பெண்களை மீது யாரெல்லாம் படுதூறு சொல்லிவிட்டார்களோ அவர்களுக்கு லானத்துண்டாகட்டும் அவர்கள் சவிக்கப்பட்டு விட்டார்கள் உலகத்திலும் ஆஹ்ராவிலும் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வளமாக்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு அப்பாஸ் அல்லாஹு அன்போ சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக இந்த லானத் في من كذف زوجات النبي صلى الله عليه وسلم யாரெல்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் மீது படுதுரு சொல்லிவிட்டார்களோ அவர்களுக்கு தான் இந்த லானத்து சாரம் இத் லைஸ லஹு தௌபா அப்படிப்பட்டவர்களுக்கு தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்று கிட்டவும் மாட்டாது நபிசல்லாஹு அலைவ சொல்லம் அவர்களுடைய மனைவியின் மனைவிமார்களின் மீது யாரெல்லாம் விட்டு கட்டிவிட்டார்களோ அல்லது அந்த விடயத்தில் இன்னமும் யாரெல்லாம் நம்பி அதை யாரெல்லாம் உண்மைப்படுத்திக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு தௌபா என்று சொல்லக்கூடிய உண்டு இல்லை ஆஹரா ஆஹ்ராவிலும் துனியாவிலும் ஆஹ்ராவிலும் அவர்கள் லானத்து செய்யப்பட்டு விட்டார்கள் ஒமன் கதப முக்மினன் முக்மினத்தன் யாராவது ஒருவர் ஒரு முக்மினான ஒரு பெண்ணை அவருடைய மனைவியை அல்லது வேறொரு பெண்ணை யாராவது ஒருவர் படுதுரு சொல்லிவிட்டால் அல்லாஹ் அவருக்கு தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருக்கிறான் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் உங்களை யாராவது ஒருவர் ஒரு பத்துனித்தனமான ஒரு பெண் மீது படுதூறு சொல்லிவிட்டால் பெண்ணின் மீது ஒரு பழியை சுமத்திவிட்டால் அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய கூற்றுக்கு தான் சொல்ல சொல்லக்கூடிய விடயத்துக்கு நாலு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் எண்பது கசடிகள் அடியுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அதற்கு பிறகு யாரெல்லாம் தௌபா செய்து நல்லவர்களாக மாறிவிட்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் இறக்க முடியவன் என்பதை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டான் அப்துல்லா அல்லாஹு சொல்கிறார்கள் அந்த ஆயத்து யாருக்கு என்று சொன்னால் ஒமன் கதஃப مؤمنة غير أزواج النبي صلى الله عليه وسلم حضرت رسول الله صلى الله عليه وسلم உடைய மனைவிமார்கள் அல்லாத வேறொரு முக்மினான பெண்ணின் மீது படுதூறு சொன்னவனுக்குத்தான் இந்த ஆயத்து மேல சொல்லப்பட்ட நாங்கள் ஓத ஓதின ஆயத்து இன்னல்லதீன யர்மூனல் முஹ்சனாத்தில் காஃபிலாத்தில் முக்மினாத்தி லுஇனு ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்று சொல்லக்கூடிய ஆயத்து ஃபி அஸ்வாஜின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹஜ்ரத் الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனை மனைவி மகளுடைய விடயத்தில் யாரெல்லாம் கை வைத்து விட்டார்களோ அவர்களை மானவங்கப்படுத்தி விட்டார்களோ அவர்களுக்கு தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்ற கருத்தை அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த இந்த விடயத்தை இந்த விடய இந்த ஆயத்துக்கு கீழே விளக்கம் எழுதக்கூடிய ஹதரத் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃசீர்ல சொல்லுகிறார்கள் وقد اجمع العلماء رحمهم الله உலமாக்கள் உண்டுபட்டு விட்டார்கள் காத்திபத்தன் அன்னமன் قاطبة على أن من صبها بعد هذا ورماها بما رماها به بعد هذا الذي ذكر في هذه الآية இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு பிறகெல்லாம் யாரெல்லாம் அன்னை ஆயிஷா சுத்தியக்கா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களின் மீது அந்த விடயத்தை மீண்டும் சொல்லுகிறார்களோ அல்லது அந்த விடயத்தை சொல்லி யாரை யாரெல்லாம் ஹதரத் ஆயிஷாவை திட்டுகிறார்களோ ஃபஇன்னஹு காஃபிருன் நிச்சயமாக அவன் காஃபிராகிவிட்டான் அவன் நிராகரித்து விட்டாரே காரணம் என்னவென்று சொன்னால் குரான் எதை வெளிப்படுத்துகிறதோ அதை அவர்கள் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குரான் எதை பொய் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட ஒன்றை இல்லை நீ குரான் செல்லுவது பொய் அது நடந்து விட்டது என்பதாக சொல்லக்கூடியவர்கள் குரான் குரானை குரானை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவனாக மாறிவிட்டார் இதன் காரணமாக அவன் நிராகரித்து விட்டார் என்ற கருத்தை ஹசரத் அப்துல்லா ஹசரத் இமாம் இவனு கசீர் ரஹமத்துல்லாஹி அலஹி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே விதத்தை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கவுலையும் இன்னும் ஒரு அறிவிப்பையும் ரிவாய்த்து செய்கிறார்கள் கால அபு ஹம்சான் அபு ஹம்சான் சொல்லக்கூடிய இன்னும் இமாம் சொல்லுகிறார் இந்த ஆயத்தை யாருடைய விடயத்தில் இறங்கியது என்று சொன்னால் இன்னல்லதீன யர்மூன் அல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை யாருடைய விடயத்தில் இறங்கியது என்று சொன்னால் மக்கத்து காவிர்களுடைய விடயத்தில் மக்காவில் வாழ்ந்த இணை வைத்துக் கொண்டிருந்த இறைவனை நிராகரித்து வாழ்ந்த அந்த மக்கத்து முஸ்லிக்கீங்களுடைய விடயத்தில் தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சது ஏன் காரணம் என்றால் காணத்தில் யாராவது ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வந்து கலிமா சொன்னதுக்கு பிறகு அவள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்து விட்டால் கதபூஹா அந்த பெண்ணின் மீது பழுது பழுதுறு சொல்லுவார்கள் காலு சொல்லுவாங்க ஹரஜத் எதற்காக வேண்டி போனான்னு சொன்னா பாவம் செய்வதற்காக வேண்டி பாவம் செய்வதற்காக வேண்டித்தான் மதீனாவுக்கு போயிருக்கிறாள் என்று சொல்லி அந்த பெண்ணின் மீது பழி சுமத்துவார்கள் அந்த கட்டத்தில்தான் இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக சில உலமாக்களுடைய கருத்து தஸ்ரீருல் பயவாவி போன்ற கிரந்தங்களில் இந்த கருத்து எழுதப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இது எப்படி இருந்தாலும் ஒரு முக்மீனான பெண்ணை படுதூறு சொல்லுவது ஒரு முக்மீனான பெண்ணின் மீது அவதூறு சொல்லுவது மன்னிக்கப்பட முடியாத ஒரு தவறு என்பதை குரான் எங்களுக்கு மிகவும் மிகவும் அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறது அதற்குரிய தௌபாவையும் குரான் சொல்லித் தந்திருக்கிறது எண்பது கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு தௌபா செய்ய வேண்டும் அதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்லிணக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக வேண்டும் அப்படி யாரெல்லாம் செய்து கொள்வார்களோ அவர்களுக்கு அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அவர்களுக்கும் அல்லாஹ் இறக்கம் காட்டுவான் என்ற விடயங்களை அல்லாஹ் சுஹானு தாலா சுரத்து நூறுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே படுதூறு சொல்வது சொல்லக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் இந்த சமகாலத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இது எங்களுக்கு மத்தியில் மிகவும் மிகவும் பறந்து காணப்படக்கூடிய பாவம் என்ற உணர்வே இல்லாமல் செய்யக்கூடிய பாவங்களில் இந்த பாவமும் உண்டாக மாறிவிட்டது மாமியின் மீது மருமகள் படுதூறு சொல்லுவது மருமகளின் மீது மாமி படுதூறு சொல்லுவது கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வந்துவிட்டால் பிரிவினை பெற வேண்டும் டிவோர்ஸ் எடுக்க வேண்டும் வாழ்க்கை ஒத்து போகுதில்லை இப்ப என்ன செய்வாங்க சொன்னால் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் படுதல் சொல்லிக் கொள்வார்கள் லேசான ஒன்றுதான் அவருக்கு இன்னும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது எனவே நான் இதை விரும்பல்ல என்று சொல்லி என்ன செய்வாங்க சொன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் அந்த பெண்ணுடைய குறைகளை கதைக்க ஆரம்பிப்பார்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கணவனுடைய குறைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள் வெளிப்படையாக சொல்ல போனால் படுதூறு சொல்லுவது என்று சொல்லக்கூடியது மிகவும் பொல்லாத ஒன்று இருக்கிற ஒன்றையே பேசக்கூடாது இல்லாத ஒன்றை பேசினா எப்படி இருக்கும் இருக்கிற ஒன்றையே கரைப்பது கூடாது இல்லாத ஒன்றை பேசுவது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே விளையாட்டுக்கும் பொய் சொல்லக்கூடாது என்பதை என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பழகிக்கொள்ள வேண்டும் இருப்பதை மாத்திரம் கரைப்போம் இல்லாததை கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருப்பதையும் எப்பதையுமா கரைப்போம் தேவை ஏற்படின் என்றிருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை கரைப்பதன் மூலமாக எங்களுடைய பிரச்சனை வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கண்டுகொள்ள முடியும் என்ற நிலைப்பாடு எங்கே ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் ஒருவருடைய குறையை ஒருவர் ஒரு காது இடத்தில் ஒரு இடத்தில் அல்லது ஒரு சமாதானம் செய்யக்கூடிய என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி சமாதானம் பேசக்குள்ள ரெண்டு பேரும் ஒருவருடைய குறையை ஒருவருடைய குறையை அந்த சபையில் சொல்ல முடியும் ஆனால் அந்த சபை அமானிதமுடைய சபை என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது எந்த ஒரு காரணம் கொண்டும் மருமகளை பற்றி மாமியோ மாமியை பற்றி மருமகளோ கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி கணவனோ எந்த ஒரு கட்டத்திலும் சுகானல்லா படுதூறுகள் சொல்லுவதை விட்டும் அல்ல அவதூறுகள் சொல்லுவதை விட்டும் தெரியாதவைகளை பற்றி பேசுவதை விட்டும் நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் சொன்னாங்க சல்லாஹூ அலைவசல்லம் இஜித்தனிபு அஸ்ஸப அல் மூபிகாத் ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தவிந்து கொள்ளுங்கள் அவைகளை விட்டும் தூரமாக இருக்க பாருங்கள் இது தனிவு தவிந்து கொள்ளுங்கள் ஏழு பெரும் பாவங்கள் மூபிகாத் உங்களை தாட்டிவிடக்கூடியது உங்களை இல்லாமலாக்கிவிடக்கூடியது கையில கேட்கப்பட்டது ஒமாஹுன்னையா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே அவைகள் என்ன என்பதாக கேட்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அஷ்ரு குபில்லா அல்லாஹவை கொண்டு இணை வைப்பது அல்லாஹ் அதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நம்முடைய தலைகளை கொண்டு போய் இறைவன் அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு முன்னால் வைப்பதை விட்டு எங்களை பாதுகாத்தது போன்றே அல்லாஹ் ஒரு அல்லாஹ் அல்லாத ஒருவனை அல்லாஹ் அல்லாத ஒருவனை அழைப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எங்களுடைய வாயினாலும் தௌஹீதை வெளிப்படுத்துவானாக எங்களுடைய உள்ளத்திலும் தௌஹீதை அமர வைப்பானாக எங்களுடைய தலையிலும் அல்லாஹ் தௌஹீதை அமர வைப்பானாக அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய ஏகத்துவவாதிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக சொன்னாங்க சல்லாஹு அலைவ செல்லம் ஏழு பெரும்பாவங்கள்ல முதலாவது பாவம் அல்லாவுக்கு இணை வைப்பது இரண்டாவது சொன்னார்கள் சூனியம் செய்வது சுபகான் சுபஹானல்லா சூனியம் என்று சொல்லக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் மிக மலிந்து காணப்படக்கூடிய உண்டாக மாறிவிட்டது சூனியத்தை பற்றி குரான் பேசியிருக்கிறது சூனியத்தை பற்றி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது சுபகான் அல்லா சூனியம் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பாவிகள் ஏழு பெரும்பாவத்தை செய்து விட்டார்கள் சொல்லும் பொழுதே கவலை ஆத்திரமாக இருக்கிறது எத்தனையோ பேர்கள் எத்தனையோ நபர்களுக்கு சூனியம் செய்து எத்தனையோ பேரை அடக்கம் செய்து விட்டோம் அடக்கம் செய்து விட்டோம் எப்படி தௌபா செய்வது எந்த கபரை நாடுவது எந்த கபலத்தில் போய் மண்டாடுவது சுபகானம்மா எத்தனையோ நபர்களை படுக்க செய்து விட்டோம் எத்தனையோ மருமகன்மாரை தாயை விட்டு பிரித்து விட்டோம் சூனியத்தின் மூலமாக எத்தனையோ மருமகளை பிரித்து விட்டோம் தன்னுடைய மாமியிட குடும்பத்திலிருந்து மாமி வீட்டுக்கு போகக்கூடாது எங்கட மகள் எங்கட வீட்டிலே இருக்கணும் இதுக்கு என்ன செய்வது என்ன சரி உண்ட மந்திரிச்சு ஓதி மருமகனு கொடுத்துடுவோமே மருமகனுக்கு என்ன செய்யும் அவங்களோட உமா விட்டோட வெறுப்பு வந்துடும் சுபானம்மா சீனியில மந்திரித்து கொடுப்பது சாப்பாட்டில் கலந்து கொடுப்பது படுக்கையில் ஏதாவது ஒன்றை சேர்த்து வைப்பது இப்படியான சுபகானம்மா நாங்கள் நினைக்கிறோம் சூனியம் என்று சொன்னா அது பெரிய என்று சொல்லி அங்க சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் சூனியமாகத்தான் நாங்க பார்க்கிறோம் மனதை மாற்றுவதற்காக வேண்டி ஒன்றை மரக்கடிக்க செய்வதற்காக வேண்டி சுபகானம்மா தேசிக்க விற்ற பழக்கம் வெத்திரசப்புற பழக்கம் சக்தி எடுக்க வைக்கிற பழக்கம் என்று சொல்லி பல வகையான கலாச்சார ரீதியான பழக்க வழக்கங்கள் எங்களிடத்தில் வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது சின்ன விடயத்துக்கும் இதை செஞ்சு கொடுத்துடுங்கோ அவருடைய மனசு மாறிடும் சுபகானம்மா கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஒத்துமையாக இருக்க சூனியம் செய்றாங்க அதுவும் கூடாது பிரிக்கவும் சூனியம் செய்ய மாட்டோம் சேர்க்கவும் சூனியம் செய்ய மாட்டோம் சேர்ப்பதும் சேருவதும் அல்லாஹுவை கொண்டு சேர வேண்டும் பிரிவதும் அல்லாஹுக்காக பிரிய வேண்டும் இன்ன சலாத்தி வனுசுக்கி வமஹியாய வமமாத்தி இல்லாஹி அப்பில் ஆலமின் நான் வாழ்வதும் அல்லாவுக்காக வேண்டி மௌத்தாகுவதும் அல்லாவுக்காக வேண்டி அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரிகளே மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த தவறை நாடி போக வேண்டாம் இது பொல்லாத தவறு இது பெரும் பாவத்தில் உண்டல்ல இந்த பெரும் பாவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியது ஏனென்று சொன்னால் மருமகனுக்கு ஏதாவது ஒன்றை செஞ்சு கொடுத்துட்டீங்க மருமகன் இப்ப மதுவாசர உம்மக்கு அந்த பாவத்துக்கும் நீங்க தான் காரணம் மருமகன் தந்த தாயை பார்க்க போறா இல்ல ஏன் காரணம் என்றா மாமி செஞ்ச வேலையில இப்ப மாமி நினைச்சதா ஏன் சூனியம் பழிச்சிட்டு என்பதாக சூனியம் பழிச்சிட்டான் இருக்கிறது அது சூனியமாக இருந்தா பழிச்சிட்டான் இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய பாவம் ஆமால் நாமால் சேலேடு ஒவ்வொரு செகண்ட் வினாடி வினாடியாக பாவங்களை கொண்டு நிரம்பி வழிந்து கொண்டிக்கொண்டே இருக்கிறது அன்புக்குரிய சங்கையானவர்களே இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் இந்த பாவத்தை நாட வேண்டாம் இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள் இது பெரிய பொல்லாத பாவம் சொன்னாங்க அலைவு செல்லம் இரண்டாவது பெரும் பாவம் சூனியம் செய்வது மூணாவது பெரும் பாவம் என்னவென்று சொன்னால் நஸ் ஒரு ஆத்மாவை கொலை செய்வது இன்றைக்கு கொலையும் பகிரங்கமாக ஆகிவிட்டது கருக்கலைப்பு சுபகானம்மா சர்வசாதாரணப்பான பாவமாக மாறிவிட்டது கருக்கலைப்பு சர்வசாதாரணமான பாவம் ஆபீஸ்ல வேலை செய்கிறேன் பிள்ளைகள் பெற்றிட்ட அழகு போயிடும் அதுக்காக வேண்டி கருக்கலைப்பு சுகானம்மா இப்படியான விதத்தில் தினா செய்துவிட்டு கருக்கலைப்பும் பாவத்தில குழந்தைய சுமந்திருக்கிறாங்க கருவை கலைக்கிறாங்க அல்லாஹுடைய நபி சொல்லிட்டாங்க அல்லாஹுடைய நபி மிக தெளிவா சொல்லிட்டாங்க நஸ் ஒரு ஆத்மாவை கொலை செய்வது எந்தெந்த பாவத்துக்கு கொலை செய்வதை இஸ்லாம் ஆகமாக்கி இருக்கிறதோ அந்த பாவங்களுக்கு கொலை எங்களுக்கு செய்ய முடியாது அதற்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதற்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகுதான் அது செய்யப்பட வேண்டுமே தவிர அது எங்களுக்கு நினைச்ச பிரகாரம் செய்ய முடியாது அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே மூணாவது சொன்னாங்க நாலாவது சொன்னாங்க அலைவசல்லம் அக்குலூர் ரிபா வட்டி சாப்பிடுவது அஞ்சாவது சொன்னாங்க அக்குலு மாலுல் யத்தீம் ஒரு எத்தீமுடைய பணத்தை உண்ணுவது எத்தீமுடைய பணத்தை சாப்பிடுவது இந்த பாவங்கள் எல்லாம் இந்த சமகாலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து வழிந்து காணப்படக்கூடிய பாவங்கள் எந்த பாவத்தை பெரும் பாவம் என்று சொன்னார்களோ இந்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைந்து வழிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது வட்டி சாப்பிடுவது எத்தீம்களுடைய பணத்தை உண்ணுவது பராமரிப்பது சாப்பிடுவது சுகானம்பா எத்தீம்களுடைய பணம் பராமரிக்கப்பட வேண்டும் எத்தீம்களுடைய பணம் அதற்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் எத்தீம்களுடைய பணத்தை பெருக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் அதை ஒரு செல்வமாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் அதை பெருத்தே வளர்த்தே அதை பெரும் ஒரு தௌலத்தாக ஒரு செல்வமாக மாற்றி நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பணத்தை சுயமாக பராமரிக்கக்கூடிய அவர்களுக்குரிய பகுத்த அறிவும் ஆளுமையும் ஆற்றலும் அவருக்கு எப்ப வருமோ அன்றைய நாள் இந்த பணத்தை அவர்களுக்கு நீங்க திருப்பி கொடுத்து விடுங்கள் சுகானம்மா செய்தவர்களுக்கு பாக்கியம் செய்தவர்களுக்கு சுவர்க்கத்தில் அலைவசல்லம் அவர்களுடன் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் குரான் சொல்லுகிறது எத்தீம்களுடைய பணத்தை சாப்பிட்டவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவர்கள் நெருப்ப அவர்கள் சாப்பிடுவது உணவல்ல அவர்கள் நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க சாப்பிடுவது பிரியாணி அல்ல நீங்க சாப்பிடுவது பாஸ்ட் ஃபுட் அல்ல நீங்க சாப்பிடுவது குடிப்பது அழகான ட்ரிங்க்ஸ் அல்ல அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நீங்க சாப்பிடுவது மறைமுகமாக அல்ல நீங்க சாப்பிடுவது உண்மையிலேயே நரகத்துடைய நெருப்புகளை தான் நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே நாலாவது ஆறாவது சொன்னாங்க சொல்லாஹு அலே சொல்லம் யுத்தகலத்தை விட்டும் பிரமுதுகு காட்டி ஓடுவது யுத்தகலம் என்று சொல்லும் பொழுது இதற்கு உலமாக்கள் மிக அழகான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சொல்லும் பொழுது ஒரு கருமத்தை செய்வதற்கு இஸ்திஹாரா விட்டோம் அதாவது யுத்தகலத்தை விட்டு பிரமுது காட்டி ஓடு வருவது யுத்தகலம் என்று சொல்லும் பொழுது வெறுமனை வாழெடுத்து செய்த யுத்தம் மட்டுமல்ல யுத்தம் ஒரு முக்மேனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்நோக்கக்கூடிய சேலஞ்ச் அதாவது சவால்கள் இவைகளும் அவைகளை விட்டும் நாங்கள் ஒரு போதும் பிறமுது காட்டி விட மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்போம் அந்த பிரச்சனைக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் தீர்வு காணுவோம் அதை விட்டு கொடுத்து விட்டு நாங்கள் பிறமுது காட்டி கோலைகளாக திரும்பி வருவதல்ல என்னுடைய தகப்ப என்னுடைய அப்பா அதற்கு இப்ராஹிம் இப்ராஹிம் ஆலிம் என்று சொல்லி இருந்தவர்கள் மிக அழகான ஒரு விளக்கம் இதற்கு சொல்லுவார்கள் அதாவது ஒருவர் படிக்கிறார் படிப்பதற்காக வேண்டிய ஆயத்தமாகிவிட்டார் அவர் பிஎச்டி செய்ய வேண்டும் அல்லது எம்ஏ செய்ய வேண்டும் என்ன செய்கிறார் படிப்பதற்குரிய ஆரம்பத்தை விட்டு ஆரம்பித்து விட்டு கல்வியை தொடர நாடிவிட்டு ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதமாக இருந்து விட்டு மூணாவது மாதம் பார்க்கிறாரு எனக்கு இது ஏலாது இது சுமையாக இருக்கிறது இதை விட்டு விட்டு விட விட போகிறேன் என்று சொல்லி அவர் பிரமுகு காட்டி என்ன செய்கிறார் தான் வைத்த காலை பின்னுக்கு வைக்கிறார் சொல்லுவார்கள் இதுவும் ஒரு வகையான தவல்லி யோம அந்த யுத்தகலத்தை விட்டும் பிரமுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் என்று சொல்லி புத்தி சொல்லி இருக்கிறார்கள் பல வளமாக்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எதை நாங்கள் நாடுகிறோமோ எதில் நாங்கள் முடிவு செய்து விட்டோமோ அசம்த அலம்மா ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால் ஆழமாக சிந்தித்து அதனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈஜாபியாத் சல்பியாத் அனைத்தையும் யோசித்து பார்த்து எங்களிடத்தில் ஹலாசம் இருக்கிறது இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது இந்த நிலைப்பாட்டுடன் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் இஸ்தஹாரா செய்து விட்டோம் அலம்மா சுபான் அல்லாஹ் நாங்க ஒரு போதும் எந்த விடயத்தையாவது செய்ய நாடினா நாங்க பின்னுக்கு கால் வைக்க மாட்டோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எந்த ஒருவருடைய வியாபாரமாக இருக்கலாம் தொழில் நடவடிக்கைகளாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம் ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம் காலெடுத்து வைத்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் நடத்தாட்டி முடிப்போம் செய்து முடிப்போம் பிறகு பிறமது காட்டி நாங்கள் திரும்பி வரக்கூடிய கோழைகளாக இருக்க மாட்டோம் ஏழாவது சொன்னாங்க சல்லாஹூ அலைவசல்லம் பத்தினித்தனமான முக்மீனான பெண்களின் மே பெண்களை படுதூறு சொல்லுவதும் பெரும் பாவங்கள்ல ஒன்று என்பதாக ஏழு பாவங்களை எண்ணி இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்முடைய சந்ததி சந்ததியாக குடும்பம் குடும்பமாக இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபானகுத்தாலா நம் அனைவருக்கும் இந்த பாவங்களின் மீது அல்லாஹ் உண்மையான வெறுப்பை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக அடுத்ததாக அல்லாஹ் சுபானகுத்தாலா சொல்லுகிறான் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அது படுதூர் படுதூராக இருக்கலாம் அன்றைய நாள் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கால்களும் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை கொண்டு சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் குரானில் எங்களை பார்த்து பல வகையில் சொல்லுகிறான் நீங்க நினைக்கிறீங்களா நான் உங்களை வீணாக படைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்க உங்களை வீணுக்கு படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீங்களா நாங்க படைச்சு சும்மா விட்டுட்டோம் என்று நினைக்கிறீங்களா இல்ல பல வகையான அச்சுறுத்தல்கள் பல வகையான உண்மைகளை அல்லாஹ் எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் வீணாக படைக்க இல்ல அண்ணக்கும் இலைநாளா துரு ஜவுன் நீங்க நினைக்கிறீங்களா எங்களின் பக்கமாக நீங்க திரும்பி வர மாட்டீங்க என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா எங்களின் பக்கம் நீங்க திரும்பி வரமாட்டீங்க என்பதாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நேரம் தந்தே உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறேன் அந்த நேரம் வந்தால் யாரும் பிற்படுத்தப்பட மாட்டீர்கள் அல்லாஹிடத்தில் கெஞ்சுவோம் யா அல்லாஹ் கண்டு விட்டோம் பார்த்து விட்டோம் கேட்டு விட்டோம் திருப்பி அனுப்பு யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் இல்ல முடியாது ربنا أبصرنا وسمعنا فرجعنا ربنا أبصرنا وسمعنا فرجعنا எங்களை திருப்பி அனுப்புவோம் நல்லதை செய்துவிட்டு வருகிறோம் அல்லாஹ் சுபானு தலா சொல்லுவான் இதா ஜா ஒரு ஆத்மாவுடைய காலம் நேரம் வக்து வந்துவிட்டால் அது பிற்படுத்தப்பட மாட்டாது அந்த அந்த நேரத்தில் நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் உலகத்துக்கு வருவதற்கு ஒரு முறை இருக்கிறது வாப்பக்கு பிறகுதான் மகன் பிறக்க வேண்டும் மகனுக்கு பிறகுதான் பேரப்புள்ள பிறக்க வேண்டும் ஆனால் உலகத்தை விட்டு போவதற்கு எந்த தர்த்தீபும் இல்லை எந்த முறையும் இல்ல அது யாருக்கும் தெரியாது ஒன்பது வயது குழந்தையும் மௌத்தாகலாம் அது டெங்குலையும் மௌத்தாகலாம் அது கேன்சர்லையும் மௌத்தாகலாம் அது சும்மா இருந்த புள்ளையும் மௌத்தாகலாம் அது ஆற்றில பைத்து குளிக்க போயும் மௌத்தாகலாம் ஆனா வாப்ப இருக்கிறாரு அப்பா இருக்கிறாரு அப்பட வாப்பாவும் இருக்கிறாரு நான் ஒரு ஜனாசா இருக்கிறேன் ஒரு ஆச்சரியமான ஜனாசா சுஹான் அல்லா அந்த ஒரு ஜனாசா கொண்டு வைத்திருக்கிறாங்க மாளிகாவற்ற பல் கிரவுண்ட் மையவாடியில தொழுவிப்பதற்காக வேண்டி ஜனாசாவுடைய முன் சஃபில தொழுவிப்பதற்கு நிக்கிறாங்க யாரு தெரியுமா ஜனாசாவுடைய வாப்பாவும் நிக்கிறாரு ஜனாசாவுடைய அப்பாவும் நிக்கிறாரு அந்த ஜனாசாவுடைய அப்பட வாப்பாவும் நிக்கிறாரு மூணு தலை மூணு பேர் நிக்கிறாங்க போக வேண்டிய மூணு பேர் நிக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை வந்து ஜனாசா நிக்குது அது சுத்தி வைக்கப்பட்டிருக்குது இரவு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு நோம்பு காலத்துல அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்திலிருந்து போறதுக்கு தருத்தீவு இல்ல உலகத்துக்கு வாரத்துக்கு தான் தருத்தீவு இருக்குது எப்ப போகணுமோ அந்த கட்டத்தில் போய்த்தான் ஆக வேண்டும் அது அனைவருக்கும் உள்ளது அதுல யாருக்குமே அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை யகீன் அந்த உண்மையான செய்தி உன்னை வந்து சேருகிற வரைக்கும் அல்லாஹவை வணங்கிக் கொண்டே இருப்பாயாக எந்த உண்மையான செய்தி என்று சொன்னால் மவுத் என்று சொல்லக்கூடியது யக்கீன் நிச்சயமாக வந்து சேரும் எனவே அன்புக்குரிய சகோதரனே அல்லாஹ் எங்களை வீணாக படைக்கவில்லை அல்லாஹ் படைத்து விட்டு சொல்லுகிறான் இன்னல்லாக காண அழைக்கும் ரகீபா சுபகானம்மா ரகீப் என்று சொன்னால் எங்களை நோட்டமிடக்கூடியவர் ஹாஸ்டல் இருப்பார் ஹாஸ்டல் மாஸ்டர் மதரசாக்கள் சொல்லுவாங்க ரகீப் சாப் என்பதாக பாடசாலை அதாவது அதாவது எக்ஸாம் நடக்கக்கூடிய ஹால்ல பரீட்சை மண்டபத்தில் இருப்பாரு யார் எக்ஸாமினர் அதாவது பொறுப்பானவர் அவருக்கு நாங்கள் சொல்லுவோம் கண்காணி அதாவது கண்காணிக்கக்கூடியவர் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்கள் அனைவருக்கு மேலாக இன்னல்லாக காண அலை கும்ரீபா அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இது ஆயத்து சூரத்து நிசாவுடைய கடைசியா முதலாவது ஆயத்தினுடைய கடைசி பகுதி அல்லாஹ் சொல்லுகிறான் திருமணம் முடித்ததுக்கு பிறகு கணவன் மனைவியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியாக வாழுகின்றீங்க என்பதின் காரணமாக குடும்பத்துடைய ஹக்குகளை நீங்கள் நிராகரிக்க கூடாது குடும்பத்துடைய ஹக்குகளில் நீங்கள் ஹக்குகளை மாசுபடுத்தக் கூடாது குடும்பத்துக்கு செலுத்த வேண்டிய உம்மாவுக்கு செலுத்த வேண்டிய வாப்பாவுக்கு செலுத்த வேண்டிய சகோதர சகோதரனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் அனைத்தும் சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும் குடும்பம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி மனைவியினுடைய ஹக்குகளை பால்படுத்தவும் முடியாது மனைவியையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அர்ஹாம் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் யாருக்கும் வந்து வெளியில வந்து நாடகம் நடிக்க இயலும் வெளி உலகத்துக்கு சொல்லேனும் நாங்க ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்றோம் பீஸ்ஃபுல் லைஃப் எங்கட லைஃப் மாஷா அல்லா எங்கட வாழ்க்கையை சொல்லி யாருக்கும் யாரிடத்திலையும் போய் பெரிசா பேச ஆனா அல்லாஹ் சொல்றான் கான அலைக்கும் ரகீபா உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் உங்களோட குடும்பத்துள்ளுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத உலகத்தில் நாடகம் போட்டு யாருக்கும் காட்டேலும் ஆனால் அந்த ரங்கத்தை என்ன உள்ளுக்கு நடக்கிறது என்பதை என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இது அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இது அல்லாஹுடைய கண்காணிப்பு இரண்டாவது சொல்லுகிறான் இதற்கு மேல் இன்னும் ஒன்றும் இருக்கிறது அதாவது மடக்குமாறுகளை அல்லா நியமித்திருக்கிறான் கிராமன் காட்டிபீன் எழுதக்கூடியவர்கள் சங்கையான எழுத்தாளர்கள் எங்களின் மீது அல்லாஹ் சாட்டி இருக்கிறான் எழுதக்கூடிய ரெண்டு மலக்கு ரகீப் அலஹி சலாத்து வசலாம் அத்தீத் அலஹி சலாத்து வசலாம் ரெண்டு பேரையும் அல்லாஹ் நியமித்திருக்கிறான் குரானும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹதீசுகள்ல மிக அழகான வர்ணனை வந்திருக்கிறது எப்படி ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க நன்மையான காரியம் எப்படி எழுதப்படுகிறது பாவமான கர்மம் எப்படி எழுதப்படுகிறது இது ஒரு பக்கமாக இருக்க மூணாவது அல்லா சொல்லுகிறான் மனிதா எந்த பூமிக்கு மேல நீ பூமிக்கு மேல் இருக்கிறாயோ அந்த பூமியும் நாளை கயாமத்தில் பேச ஆரம்பித்து விடும் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் இன்னல்லாஹ சமீஉன் பசீர் வல்லாஹு சமீஉன் பசீர் இது அல்லாஹ் மலக்குமார்கள் கிராமன் காத்திபீன் மா ஏராளமான ஆயத்துகள் வந்திருக்கிறது அடுத்தது சொல்லுகிறான் எந்த பூமிக்கு மேல நடமாடுகிறோமோ இந்த பூமி நாளைக்கு பேச ஆரம்பிக்கும் إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها சுஜூது செஞ்ச பூமி அதுவும் சொல்லும் பாவம் செய்வதற்கு பாவித்த பூமியும் நாளைக்கு பேசும் எந்த பள்ளிக்கு நடந்து போனோமோ அந்த எட்டுக்களும் நாளைக்கு பேச ஆரம்பித்தோம் வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். பள்ளிக்கு எடுத்து வைத்த எட்டுக்களும் நாளைக்கு பதில் சொல்லத்தான் போகிறது அன்புக்குரிய சங்கையானவர்களே அன்பான சகோதரர்களே இது மூணாவது நாலாவது அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதா அது மட்டுமல்ல உண்ட உடம்பும் பேசும் உண்ட உறுப்புக்கு எந்த உறுப்பை வைத்து நீ பாவம் செய்தாயோ அந்த உறுப்பை நான் பேச வைத்து விடுவேன் சுபகான் குரான் பல ஆயத்துகள்ல சூர அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்க வாயினுடைய ரெண்டு உதடுகளுக்கும் பூட்டு போட்டுடுவோம் சீல் பண்ணி விடுவோம் வாய் பேசாது உதடுகள் உசும்பாது அவர்களுடைய கைகள் பேச ஆரம்பிக்கும் களவெடுத்த கையும் பேசும் முசாபகா செய்த கையும் பேசும் கொடுத்த கையும் பேசும் கொடுக்காம இறுக்கி பிடித்த கையும் பேசும் அர்ஜுனுகும் அவர்களுடைய கால் சாக்கி சொல்லும் பள்ளிக்கு நடந்து போனோமா மாருக்கு நடந்து போனோமா ஹராத்த செய்தோமா